சேவிக்க வேண்டும் நமது பாரத மக்களை சேவிக்க வேண்டும் பாலிய விவாதத்தில் அறுக்க வேண்டும் நமது பாரத மக்களை சேவிக்க வேண்டும் இந்துக்களில் அநேகர் தங்கள் வீடுகளில் குமரி பருவ விருதுகளை பூவும் தலையும் புரியின கோல்வோர் ஆடை ஆபரணங்களை கடத்தி வெள்ளித்தீரை உடுத்துக் கொள்ளும்படி செய்து வருகின்றார்கள் பிராமண விதவிகளையோ வென்றால் மொட்டை அடிப்பு மூளை சிறைபிடித்து ஒருபோதும் உண்டியுடன் இரவு பட்டினிக்காரர்களாக இருந்தார்கள் ஐந்தொழிலாளர்களும் அப்படியே இந்த அநியாயமான ஏற்பாட்டின் விதிகள் எங்கள் முன்னோர்களாலே ஏற்பட்டது என்று கேட்போர்கள் வாயில் அடைத்து விடுகின்றார்கள் இந்த அசம்பாவிதங்களை நிகழ்த்திக்க முக்கியமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வாலிப கல்யாணங்கள் வாலிக்க வேண்டும் ஆண் மனம் நடத்த வேண்டும் கல்யாணம் வாழ்க்க வேண்டும் ஆண்கள் மனமற்று வாழ நடக்க வேண்டும் பாலிய விவாதத்தில் அறுக்க வேண்டும் நமது பாரத மக்கள் சேரிக்க வேண்டும் வாலிப கல்யாணம் வாழ்க்க வேண்டும் ஆண் ஆண்கள் மட்டு வாழ நடத்த வேண்டும் ஏன் அப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் அதனால் என்ன ஏற்படுகின்றது என்றால் பத்து வயதில் கால் எடுத்தாள் பதிமூன்றில் புத்தி அறிந்தாள் மறுகட்டி கட்டாத ஜாதி குமரி திரிகிறாய் வீதி தந்தை அறிந்த சேதி காய்கறி விலையோடு ஒரு காமாட்டி பயலாலே அறிந்த வாதியாக நிற்பதும் அல்லாமல் கௌரவத்துக்கு பயந்து கொண்டு காணாமல புணரும் கணவாடி வினவை கருக்கொண்டு வைத்தியர்கள் வெற்றியர்கம் வீடு தேடி வீணாக விஷம் வாடி மண்ணில் வீட்டு விட்ட சிசுக்கள் போல ஓடி வீணாக விஷம் வாடி மண்ணில் வீட்டு விட்ட சிசுக்கள் போல இந்த விதமான சிசுகத்தி தோஷ முதலானவர்களுக்கு ஈடுபடாமல் சகோதர சகோதரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பாலிய